திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருப்புகலூர் திரு தனி நேரிசை திருச்சிற்றம்பலம் மருளவாமனத்தனாகி மயங்கினேன் மதியிலாதேன் இருளவாருக்குமெந்தை இடையடி நீழலென்னும் அருளவா பெறுதலின்றி அஞ்சினானலமந்தேர்க்கு பொருளவா தந்தவாரே போது போய் புலர்ந்ததன்றேம் மெய்மயாம் உழவை செய்து விருப்பினும் வித்தை வித்தி பொய்மயாம் களையைவா பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கிக் கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையுமன்றே எம்பிரான் என்றதே கொண்டு என்னுளே புகுந்து நின்றிங்கு எம்பிரானாட்ட ஆடி என்னுளே உழித்தர்வேனை எம்பிரான் என்னை பின்னை தன்னுளே கறக்குமென்றால் எம்பிரானின்னல்லால் என் செய்கேனேழையேனே காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணிலிங்கமாக நேயமே நெய்யும் பாலா நிறைய நீரமய வாட்டி பூசனை ஈசனார்க்கு போற்றவிக்காட்டினோமே வஞ்சகப் புலையனேனை வழியறத் தொண்டிற்பூட்டி அஞ்சலென்றாண்டு கொண்டாய் அதுவும் நின் பெருமையென்றே நெஞ்சகங்கனியமாட்டேன் நின்னையுள் வைக்க மாட்டேன் நஞ்சிடம் கொண்ட கண்டாம் என்னென நன்மைதானே நாயினும் கடைப்பட்டேனை நன்னெறி காட்டியாண்டாய் ஆயிரம் அரபமார்த்த அமுதனே அமுதமொத்து நீயுமென் நெஞ்சினுள்ளே நிலாவினாய் நிலாவி நிற்க நோயவை சாருமாகில் நோக்கி நீ அருள் செய்வாயே விள்ளத்தானொன்று மாட்டேன் விருப்பெனும் வேட்கையாலே வள்ளத்தேன் போல நுன்னை வாய்மடுத்துண்டிடாமே உள்ளத்தேனிற்றியேனும் உயிர்ப்புளே வருதியேனும் கள்ளத்தே நிற்றி அம்மா எங்கனம் காணுமாறே ஆசைவன் பாசமெய்தி அங்குற்றேனிங்குற்றேனாய் ஊசலாட்டுண்டு வாழாம் உழந்து நான் உழித்தராமே தேசனே தேசமூர்த்தி திருமறை காடுமேய ஈசனே உந்தன் பாதம் ஏத்துமாரருளெம்மானே நிறைவிலேன் நேசமில்லேன் நினைவிலேன் வினையின் பாச மறைவிலே புறப்பட்டேரும் வகையன கருளனிம்மான் சிறையிலேன் செய்வதென்னே திருவடி பரவியேத்த குறைவிலேன் குற்றம் தீராய் கொன்றை சேர் சடையினானே காலன் வந்து நணுகும் போதறிய ஒண்ணாம் அடுவன அஞ்சு பூதம் அவை தமர்காற்றலாகேன் படுவன பலவும் குற்றம் பாங்கிலா மனிதர் வாழ்க்கை கெடுவதை பிறவி சீச்சி கிளருடிச்சடையினீரே திருச்சிற்றம்பலம்